இலங்கையின் கிழக்கு மாகாண பிரதேசங்களில் நெல்லறுவடையின் பின்னர் அறுவடை செய்யப்பட்ட காணிகளில் வைக்கோல் எரிக்கப்பட்டு வருகின்ற மரபுறுதியான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறு அறுவடைக்கு பின்னர் ஏன் வைக்கோல் எரிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக விவசாயிகளை கேட்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகில் செய்தியாளர் எஸ் எல் அப்துல் அசீஸ் முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நாங்கள் சூடு அடித்து முடிஞ்சோடனே மாட்டு கடைகள் வந்து வண்டியில் கட்டிட்டு போயிடுவாங்க அந்த அது எங்களுக்கு வைக்கிறங்கிறது ஒரு கழிவு பொருள் அதாவே அதை அகற்றினோன்னா எங்களுக்கு லேசாக இருந்துச்சு ஆனால் இப்போ மிஷினால் விட்டுறதால நிறைய அந்த கழிவு அப்படியே வயலுக்கு முழுமையாக கிடக்கும் அதாவே அதை அகற்றதுக்கு யாரும் இல்லை தீ வைத்தா மட்டும்தான் உடனே அகற்றுறதுக்கான வழியா இருக்கு வேறு வழி எங்களுக்கு அது செய்யல ஏன்னா அது இட்டு போய் வாரங்கிறது மிச்சம் காலம் எடுக்குது தீ வச்சு தான் அதை இல்லாமக்கணும் வைக்கல்களை போட்டு உழுதி செய்தால் அந்த வைக்கல் தான் இல்லாமல் நல்லா வருது அதை நாங்கள் போடி மாதிரி ஊற்றி கொள்றது அதுக்கு நெருப்பு வச்சு நல்லா அடிக்குவாங்க பூமி நல்லா அழகாக அடிக்குவாங்க என்னை கரை போடவும் போது கூட்ட மாட்டான் அதுக்காக தான் செய்கிற முடியும் விவரத்துக்காக ஒன்றுக்கும் செய்யலை விழாபுர சுனப்படும் மஞ்சள் போட்டு செய்யலாம் நெருப்பு வைக்கிற இறங்கி விருப்பம் இல்லை போடி மாதிரி விருப்பத்தெல்லாம் செய்யணும் நெருப்பு இறகு நெருப்பு வைக்கம் பூமியை வெட்டையாகிறது பூமியை வெட்டையாகி தான் உழவி திரும்ப வெள்ளம் செய்யணும் இல்லாட்டி வைக்கலுக்குள்ள உழவி அது பதப்பட மாட்டான் பூமி நிலத்துக்கு நல்ல வெட்டை வைக்கிறதால நாங்கள் அதை பத்து வைக்கிறதில்ல ஆனால் பத்து வைக்கிற ஆக்கள் இருக்காங்க அதுக்கு பல காரணங்கள் அவங்க சொல்றாங்க பத்து வைக்கிற ஆக்கள் பெரும்பாலும் மெஷினால வெட்டுறதால அந்த ஒட்டுக்கள் இருக்கும் அந்த ஒட்டுக்களை தான் பத்து வைக்கணும் அதே போல வைக்கல வச்சிருக்கிறதால அந்த நிலம் உயரும் தாழுமுங்கிற பிரச்சனையால அவங்க பத்து வைக்காங்க அது பத்த வைக்கிறதால அதுல நல்ல நுண்ணங்கிகள் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதோட சூழல் மாசுபடுது அது நாங்க இப்ப எட்டுகளையும் வைக்கலையும் பத்த வைக்காம தண்ணியை கட்டி அவிக்கிறதால பத்த வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல புல்லு எல்லாம் பத்தி அந்த வைக்கலும் பத்தி சமன் ஆகுது அதால உலகினோட பூமியே நல்ல நல்லபடியா மட்டமாகவும் புல் இல்லாமலும் வருது நம்மட இந்த உலகத்துக்காக வேண்டி உச்சியத்துக்கு நெருப்பு வைக்கும் அதை வைக்கல தண்ணியை கட்டி பசையில எறிஞ்சி அதில் பசையில உண்டாய அவிஞ்சி அது திரும்ப உழையினத்துக்கு பிறகு அது நல்ல பசையிலையாக பிரயோஜனப்படும் அது முட்டாக பசையில இல்லாம ஆக்குறதுக்காக செய்கிற வேலை மாதிரி தான் ஆகுது ஆனால் பூமியும் பண்ணாக்குறதுக்காக வேண்டி நெருப்பு வைக்கிறோம் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு